ரிபுகீதை நான்காவது அத்தியாயம் அகண்டேக ரச நிர்ணயமும் அகண்டானுபூதியும் உரைக்கும் அத்தியாயம் சகலவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதாயற்புதமோமாகே நிகழ் மறைநூலவற்றினுமே வெற்றினுமே சாரமாக அகண்டேக ரச நிர்ணயத்தை சுகவடிவாம் பரமசிவன் அருளால் முன்னம் சொன்ன விதமாக நினக்கிண்ணம் சொல்வேன் வெகுவிதமாம் ஜீவேச ஜகங்கள் யாவும் வேறற்ற அகண்டைக ரசமேயாகும் மேதினியீதகண்டைக ரசஸ்வரூபம் ஜலம் அகண்டைக ரசஸ்வரூபம் ஜோதி அனல் அகண்டைக ரசஸ்வரூபம் சுழல் வாயு அகண்டைக ரசஸ்வரூபம் மோதிய விண்ணகண்டைக ரசஸ்வரூபம் ஒலி முதலும் அகண்டைக்கரசஸ்வரூபம் பூதமெல்லாம் அகண்டைக்கரசஸ்வரூபம் புகழ் கிரியை அகண்டைக்கரசஸ்வரூபம் மறுவு பயன் அகண்டைக்கரசஸ்வரூபம் மகிழ்விழரும் அகண்டைக்கரசஸ்வரூபம் நரக முதல் அகண்டைக்கரசஸ்வரூபம் நாகமுமே அகண்டைக்கரசஸ்வரூபம் விரிவுலகும் அகண்டைக்கரசஸ்வரூபம் विरिञ्चनुमे अकण्ठैकरसस्वरूपं ஹரிஹரனும் அகண்டைகரசஸ்வரூபம் அமரரெல்லாம் அகண்டைகரசஸ்வரூபம் எரியினனும் அகண்டைகரசஸ்வரூபம் இந்துவுமே அகண்டைகரசஸ்வரூபம் மறைப்பொருளும் அகண்டைகரசஸ்வரூபம் மறையாதும் அகண்டைகரசஸ்வரூபம் அரைப்பொருளும் அகண்டைகரசஸ்வரூபம் அறையாதும் மகண்டைக்கரசரூபம் உரு பெயரும் மகண்டைக்கரசரூபம் உருவமெல்லாம் மகண்டைக்கரசரூபம் மகண்டைக்கரசரூபம் நிகழ் பரனும் மகண்டைக்கரசஸ்வரூபம் நிகழ்பரனும் மகண்டைக்கரசஸ்வரூபம் நிகழ்பறையும் மகண்டைக்கரசஸ்வரூபம் மகிழ்குருவும் மகண்டைக்கரசஸ்வரூபம் மாணாக்கண்ண திகழ் ஒளியும் மகண்டைக்கரசரூபம் தெரி தெரிபொருளும் அகண்டைக்கரசஸ்வரூபம் அகிலமுமே அகண்டைக்கரசஸ்வரூபம் ஆத்மாவும் அகண்டைக்கரசஸ்வரூபம் இகழுடலும் அகண்டைக்கரசஸ்வரூபம் இந்திரியமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் புகன்மனதும் அகண்டைக்கரசஸ்வரூபம் புத்தியுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் அகம் அதுவும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் ரசஸ்வரூபம் மாதாவும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் பரவுபதி அகண்டைக்க ரசஸ்வரூபம் பாரியையுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் கருதும் தமரகண்டைக்க ரசஸ்வரூபம் கலவாரும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் ஜரமிவையும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் தாவரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் காத்திரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் கரமுதலும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் சோத்ரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் சொல்லும் ஒலியும் அகண்டைக்க சூத்ரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் சொல்பொருளும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் சாஸ்திரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் சகலமுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் அசுப உடல் அகண்டைக்க ரசஸ்வரூபம் அவஸ்தையெல்லாம் அகண்டைக்க ரசஸ்வரூபம் விஸ்வமுதல் அகண்டைக்க ரசஸ்வரூபம் பிராட்டாதி அகண்டைக்க ரசஸ்வரூபம் பசுபதியும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் பாசமெல்லாம் அகண்டைக்க ரசஸ்வரூபம் நஸ்வரமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் நசியாதும் அகண்டைக்கரசஸ்வரூபம் காரணமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் காரியமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் பூரணமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் புன்மையுமே அகண்டைக்கரசஸ்வரூபம் ஆரணமும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் அதன் பொருளும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் தாரணமும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் தவிர்வதுவும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் அகம்புறமும் புறமும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் அரசர்களும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் மகிழ்த்திருவும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் மற்றுளதும் மகண்டைக்க ரசஸ்வரூபம் ஜபமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் தந்திரமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் திகழ் தியானம் அகண்டைக்கரசஸ்வரூபம் திருடஜானம் அகண்டைக்கரசஸ்வரூபம் உள்வெளியும் அகண்டைக்கரசஸ்வரூபம் உருபதமும் அகண்டைக்கரசஸ்வரூபம் கொள்பொருளும் அகண்டைக்கரசஸ்வரூபம் கூடாதும் அகண்டைக்கரசஸ்வரூபம் தெள்பொருளும் மகண்டை கரசஸ்வரூபம் தெளியாதும் மகண்டை கரசஸ்வரூபம் விழ்பொருளும் அகண்டை கரசஸ்வரூபம் வில்லாதும் அகண்டை கரசஸ்வரூபம் புகழ் போகம் அகண்டை கரசஸ்வரூபம் போக்யமும் அகண்டை கரசஸ்வரூபம் தகு செயலும் அகண்டை கரசஸ்வரூபம் தங்கிடமும் அகண்டை கரசஸ்வரூபம் சகலமுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் சாட்சியுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் அகல் பரமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் ஐக்கியமும் அகண்டைக்க ரசஸ்வரூபம் அகண்டைக்க ரசமல்லது வித்யை இல்லை அகண்டைக்க ரசமல்லது முக்தி இல்லை அகண்டைக்க ரசமல்லது சுகமும் இல்லை அகண்டைக்க ரசமல்லது சுத்தம் இல்லை அகண்டைக ரசமலது சர்வம் இல்லை அகண்டைக ரசமலது கிஞ்சில் இல்லை அகண்டைக ரசமலதிங்கெவையும் இல்லை அகண்டைக ரசமதுவே அனைத்துமாகும் அகண்டைக ரசமலது ஸ்தூலம் இல்லை அகண்டைக ரசமலது சூக்மம் இல்லை அகண்டைக ரசமலதிங்க வித்ய இல்லை அகண்டைக ரசமலதோரணுவும் இல்லை அகண்டைக ரசமலது நீயும் இல்லை அகண்டைக ரசமலது நானும் இல்லை அகண்டைக ரசமலதிங்காரும் இல்லை அகண்டைக்க ரசமதுவே அனைத்துமாகும் அகண்டைக்க ரசமல்லது ஜகமும் இல்லை அகண்டைக்க ரசமல்லது சிருஷ்டி இல்லை அகண்டைக்க ரசமல்லது ஸ்திதியும் இல்லை அகண்டைக்க ரசமல்லது நாசம் இல்லை அகண்டைக்கரசமலதிங்குண்மை இல்லை அகண்டைக்கரசமலதிங்கின்மை இல்லை அகண்டைக்கரசமலதோரிரையும் இல்லை அகண்டைக்கரசமதுவே அனைத்துமாகும் அகண்டைக்கரசமல்லது கர்த்தாவில்லை அகண்டேக்கரசமல்லது போக்தாவில்லை அகண்டைக்கரசமல்லது ஞாத்தாவில்லை அகண்டைக்கரசமல்லது ஜீவன் இல்லை அகண்டைக ரசமலதிங்கீசன் இல்லை அகண்டைக ரசமலது ஜகத்தும் இல்லை அகண்டைக்க ரசமலதோரணுவும் இல்லை அகண்டைக்க ரசமதுவே அனைத்துமாமே புகழ் பொருளில் ஓர் அணுவும் மையம் இல்லை பூரணமாம் பரமசிவன் அறிய சொன்னேன் சகல ஜெகநாயகனாய் அனந்த சக்தி சார்ந்தவனாய் ஆனந்த கணமாமீஷன் அகிலமுமே அகண்டைக்க ரசஸ்வரூபம் ஆனதன அருளிய இந்நிர்ணயத்தை மிகவும் ஒரு அன்புடனே கேட்டுணர்ந்தோன் மெய்யுணர்வானந்த பரபிரம்மமாவான் ஜகத்தினிடை எவ்விடத்தும் அடைவதற்கு சாலவுமே அரிதாகி குஹ்யமாகி மகத்துவாம் ஆச்சரியமான எந்தன் மாறாத அனுபவமாம் பாக்யத்தை வகுத்து நினைக்கின்னமுமே நிதாக சொல்வேன் வாங்காத மனதுடனே பொருந்தி கேளாய் பகுத்திடுமோர் பேதமில்லாத கண்டமான பரமசிதாகாஷ பர பிரம்மானே அகமென்றும் பரமார்த்த சத்தாகின்றோன் அகமென்றும் பரமார்த்த சித்தாகின்றோன் அகமென்றும் ஆனந்த கனமாகின்றோன் அகமென்றும் அகண்டேக்க ரசமாகின்றோன் அகமென்றும் அகிலமுமே ஆகா நின்றோன் அகமென்றும் அணுவளம்பும் இலாது நின்றோன் அகமென்றும் பகுப்பறவே நிறைந்து நின்றோன் அகமென்றும் ஆகா நின்றோன் அகம் அகில காரணமாம் சொரூபமானோன் அகம் அகில பூரணமாம் சொரூபமானோன் அகமகில ஆதார ஸ்வரூபமானோன் அகமகில ஆகார ஸ்வரூபமானோன் அகம் அமல விஜான ஸ்வரூபமானோன் அகமணுவும் விகாரமில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பங்கமிலா ஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்ம ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரமசிவ ஸ்வரூபமானோன் அகமென்றும் பரகுருமாம் ஸ்வரூபமானோன் அகமென்றும் சத்தியமாம் ஸ்வரூபமானோன் அகமென்றும் சனாதனமாம் சொரூபமானோன் அகமென்றும் சுத்தமதாம் சொரூபமானோன் அகமென்றும் சுக்ஷுமமாம் சொரூபமானோன் அகமென்றும் பந்தமுரா சொரூபமானோன் அகமென்றும் பரபிரம்ம சொரூபமானோன் அகமென்றும் நிர்குணமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிர்துவந்த சொரூபமானோன் அகமென்றும் நிஷ்களமாம் சொரூபமானோன் அகமென்றும் நிஷ்கிரிய ஸ்வரூபமானோன் அகமென்றும் நிராமயமாம் ஸ்வரூபமானோன் அகமென்றும் நிராகார ஸ்வரூபமானோன் அகமென்றும் நிறவயவ ஸ்வரூபமானோன் அகனிமல பரபிரம்ம ஸ்வரூபமானோன் தொடரும் ஒரு விசேஷமில்லா ஸ்வரூபனானே துவைதமொடத்வைத்தமில்லா ஸ்வரூபனானே இடரின்பம் எவையுமில்லா ஸ்வரூபனானே இருளொளியும் இல்லாத பர பரஸ்வரூபனானே மடமையுணரொன்றுமிலா சொரூபனானே மானாவமானமிலா சொரூபனானே படர்பாவா பாவமிலா சொரூபனானே பகுபற்ற பரபிரம்ம சொரூபனானே ஆகும் அகங்காரமில்லா சொரூபனானே ஆதார தேயமில்லா சொரூபனானே தேக முதல் உபாதி இல்லா சொரூபனானே தெளிவான சைத்தன்ய சொரூபனானே மோகமன மாதியில்லா சொரூபனானே மோக்ஷமொடு பந்தமில்லா சொரூபனானே யூகமுறும் விசாரமில்லா சொரூபனானே ஒன்றுமிலா பரபிரம்ம சொரூபனானே சித்த முதல் எவையுமில்லா சொரூபனானே செவ்வியதாய் விசாரிக்கும் சொரூபனானே புத்தியினால் தியானிக்கும் சொரூபனானே பொருந்துதியானாதியில் அஸ்வரூபனானே விஸ்தரமா மகர முதற் சொரூபனானே விளங்கியிடும் ஓங்கார ஸ்வரூபனானே மெத்தவுமே புனித மதாம் ஸ்வரூபனானே மெய்யான பரபிரம்ம ஸ்வரூபனானே பெரிதுக்கும் பெரிதான ஸ்வரூபனானே பேதமர பிறங்கியிடம் ஸ்வரூபனானே அரிதிக்கும் அரிதான சொரூபனானே அகண்டைக்கரசமான சொரூபனானே சுருதிக்கும் எட்டாத சொரூபனானே சொல்லும் பொருளும் கிட்டாத சொரூபனானே சர்வத்து கப்பாலாம் சொரூபனானே சலனமிலா பரபிரம்ம சொரூபனானே அருவிதமாம் விகாரமில்லா சொரூபனானே அருகோஷம் இல்லாத பரஸ்வரூபனானே குறைவு தரும் ஷடூர்மியிலா ஸ்வரூபனானே கூறுமறி ஷட்கமிலா ஸ்வரூபனானே உரும் ஹிருதய கிரந்தியிலா ஸ்வரூபனானே உள்ளுக்கும் உள்ளான சொரூபனானே செரிதேச காலமிலா ஸ்வரூபனானே சின்மாத்திரமான பரஸ்வரூபனானே மனமுதலை அசைக்கின்ற ஸ்வரூபனானே மாசற்ற சின்மயமாம் ஸ்வரூபனானே அனகச்சிதாகாசபரஸ்வரூபனானே அகில ஜகதாகார ஸ்வரூபனானே என்னை அணுவுமில்லா ஸ்வரூபனானே இல்லையெனும் சொல்லுமில்லா ஸ்வரூபனானே புனித அகண்டாகார விருத்தி தன்னில் பொருந்தியிடம் பூரணமாம் ஸ்வரூபனானே பூரண சின்மாத்திரமாம் ஸ்வரூபனானே பொய்யுலகம் எவையுமில்லா ஸ்வரூபனானே காரண காரியமில்லதாம் சொரூபனானே காலமொரு மூன்றுமில்லா சொரூபனானே சாரமரு ஷரீரமில்லா சொரூபனானே சரீர அபிமானமில்லா சொரூபனானே கோரமுறும் காம முதற் குற்றம் ஒன்றும் கூடாத பரபிரம்ம சொரூபனானே சலமுற்ற குணங்களிலா சொரூபனானே கப்பாலாம் சொரூபனானே அலைவுற்ற பந்தமிலா சொரூபனானே அத்தியந்த முக்தமதாம் சொரூபனானே தொலைவற்ற சத்கனமாம் சொரூபனானே துகளற்ற சித்கனமாம் சொரூபனானே நிலை பெற்ற சுககனமாம் சொரூபனானே நீக்கமிலா பரபிரம்ம சொரூபனானே போக்குவர ஒன்றுமிலா சொரூபனானே போகின்ற தேசமிலா சொரூபனானே ஜாகிரமே முதலுமிலா ಮಿಲಾ சந்ததமம் சாந்தமதாம் ஸ்வரூபனானே நீக்கமர நிறைகின்ற ஸ்வரூபனானே நிகழ்சச்சிதானந்த ஸ்வரூபனானே வாக்குமனதொன்றுக்கும் எட்டாதான வஸ்துவதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சூன்யமும் அசூன்யமும் இல்லாது நின்ற சுத்தமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே ஆனியுமோர் அமர்ந்து நின்ற அகண்டமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே ஏனையுமோர் சுபம் அசுபம் இல்லாது நின்ற ஏகமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே முதல் ஒரு பொருளும் இல்லாது நின்ற வஸ்துவதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே ஒன்றுடனே இரண்டு முதல் கணிதம் யாவும் ஒன்றாத பரபிரம்ம ஸ்வரூபனானே நின்றிடுமோர் சதசத்தும் இல்லாமலெங்கும் நிறைவுற்ற பரபிரம்ம சொரூபனானே அன்றியுமே சமமசமம் ஒன்றும் இன்றே அமைவுற்ற பரபிரம்ம சொரூபனானே என்றும் எல்லா பொருளும் இல்லா தேகமாக இலங்கியிடம் பரபிரம்ம சொரூபனானே தொடரும் ஒரு சங்கல்பேதமின்றி துச்சமிலா தூய பரபிரம்மனானே நெடிய பல விக்ஷேபலேஷமின்றே நிராவரணமான பர பிரம்மனானே மடமை தரும் விவிதாத்ம பேதம் இன்றே மகத்தாகி நின்ற பர பிரம்மனானே கடபடமே முதலிய தோரணவும் இன்றே களங்கமர நிறைந்த பர பிரம்மனானே சர்வவித ஜகத்துக்கும் சாட்சியான சத்திய ஞானானந்த ஸ்வரூபனானே கருதியிடும் கண் முதலாம் கரணம் யாவும் கலவாத சின்மாத்திர சொரூபனானே திருஷ்யமா ஞாத்துரு ஞானாதி என்னும் திரிபுடி ஏதொன்றுமில்லா சொரூபனானே பரவியிடும் லக்ஷிய லட்சணமேதொன்றும் பற்றாத பரபிரம்ம ஸ்வரூபனானே கிளர்கிரியை யாவுக்கும் ஹிதமாய் நின்றும் கேவலமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே வளர்வு முதல் விகாரமில்லா நிர்வீகார வஸ்துவதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே தளர்வு தரும் துக்க சுகம் சற்றும் இன்றே தனியான பரபிரம்ம ஸ்வரூபனானே அளவுபடும் பொருளவையும் அணுவும் இன்றி அகண்டமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே இகழ்வரவே வேதாந்த நடையுற்றோர்க்கிங்கு எளிதாக கிட்டியிடும் ஸ்வரூபனானே சகலவித வேதாந்த நூல்களாலும் சந்ததமும் சோதிக்கும் சொரூபனானே அகில மகா மௌனத்தின் பலமாய் நின்ற ஆனந்த கனமான சொரூபனானே பகருமன கிரந்திகளை சிதைக்கா நின்ற பரச்சித்தாம் பரபிரம்மஸ்வரூபனானே போற்றியிடும் பரமசிவன் கருணையாலே பொருந்தியவன் சுவானுபவ பாக்கியத்தை தோற்றியிட யாவர்க்கும் ஹிதமா சொன்னேன் துகளறவே சொல்லிய இவ்வர்த்தம் தன்னை எற்றிய நல்லன்புடனே ஒரு காலேனம் இதயத்தில் திருடமாக கேட்டுணர்ந்தோன் சாற்றிய அஜான முதல் யாவும் தள்ளி சந்ததமும் பரபிரம்ம ஆவரன்றே திகழும் நாயக்கனாய் திருடபோதத்தை தெரிவிக்கும் பரசிவனை ஆராதித்த பகவனருட்கருணையினால் பாவம் யாவும் பற்றறவே தீர்ந்து மன சுத்தி பெற்றோர் அகில ஜெகதாத்மாவாம் அரூபமாகி அகண்ட சிதாகாசமதாய் நிறைந்து நின்ற சுககனமாம் பரசிவமே என்றெண்ணி சோகமெல்லாம் தீர்த்து பரசிவமே யாவர் பன்னியவா பரமசிவன் கருணை சாரம் பாதகர்கள் தேகாதீ நாமென்றெண்ணே மன்னிய வர்ணாசிரமாபிமானத்தால் மயங்கி வெகு கர்மங்கள் செய்து சோர்ந்து துன்னியிடம் விஷ ஆசை கூர்ந்தலைந்து வரதம் திரிவர் என்றே அன்னறிபு கருணையுடன் நிதாகனுக்கங்கு அகண்ட பரமார்த்தத்தை அருள் செய்தானால் அகிலமான சராச்சர தோற்றமும் அக்கண்ட ஏகரசமென்றறைந்தது நிகரில் சத்திய சிற்சுக பூரண நிருமல பரநாமென்றுரைத்தது அகில நாயகனாய் பர வித்யாய் அம்பிகை கனுகூலஸ்வரூபனாய் திகழுமானந்த தாண்டவமாடனம் தேவதேவன்ன கண்டஸ்வரூபமே திகழுமானந்த மாடனம் தேவதேவன்ன கண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நான்காவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்